الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله النبي وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله العزة تبارك وتعالى في كتابه الحديث أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع وقال تعالى أيضا فاستبقوا الخيرات لعلكم تفلحون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اغتنم خمسا قبل خمس وقال فيه صلى الله عليه وسلم فتنتك قبل السقف وفراغك قبل الشغل او كما قال عليه الصلاه والسلام இம்மாவின் கடமைகளை நிறைவேற்ற அல்லாஹின் இல்லம் வந்து இறக்கிக்காவுடைய நிகழ்வோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லதாகிறேன் அல்லாஹ் நம்மை படைத்தவன் பரிபாலிக்கின்றவன் நம் சகல தேவைகளை நிறைவேற்ற திறக்கிறான் ரஹ்மான் இவ்வுலகில் எந்த நோக்கத்திற்கு நம்மை படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை வாழ்க்கையில் விளங்கி செயல்படுகிற நல்லவர்களாக நாளை வறுமையில் நமக்கு என தயார் செய்திருக்கும் உயர் துவக்கத்தை அடைகிற பாக்கியம் பெற்றவர்களாக நாம் அனைவரும் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வைத்திருக்கிறோம் அந்த வந்த அம்மாக்கள் ஏதாவது ஒரு பிழைத்த இவைகளை செய்ய வேண்டாம் என கூட தடுத்திருக்கிறானோ எந்த செயல்பாடுகளில் அல்லா கோபம் அடைகிறான் அல்லா சாபப்படுகிறான் என கண்மணி முகமது அல்லாஹு அலை ஒப்பந்தம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்களோ எந்த உலக வாழ்க்கையினால் நாளை மறுமையில் அல்லா இறை விரோதிகளுக்கு தயார் செய்திருக்கும் நரகம் சென்று விடுவீர்கள் என எச்சரித்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட இஸ்லாமிற்கு மாற்றமான அந்நியவர்களுடைய கலாச்சாரங்கள் செஞ்சாரியத்தான செயல்பாடுகள் இவை அனைத்து இருக்கும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் எதையும் உங்களை பங்கு செய்து கொள்கிறேன் அது நிச்சயமாக விலகாது அதான் பொருள் என்ற சமாளிக்கவதாதா அவன் படைத்த நாட்களில் வெள்ளிக்கிழமை என்ற இந்த நாளை அல்லாஹ் சிறப்பும் என்று நாளாக இஸ்லாமிய பார்வையில் கண்ணியம் நிறைந்த ஒரு நாளாக அல்லாஹ் அமைந்திருக்கிறான் ஏனைய அவர்கள் என்று சொல்லப்படுகிற நமக்கு முன்னால் நேரம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் எவ்வூதிகள் இவர்களுக்கும் சிறப்பித்து ஒரு நாளை தெரிவு செய்யுமாறு அல்லாஹ் கொடுத்த பொழுது அவர்கள் நமக்கு தெரிந்து வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளை தான் அவர்கள் தெரிவு செய்திருந்தார்கள் அல்லாவுடைய ரசூல்சல்லமாவுடைய மக்கள் சொன்னார்கள் இந்த வெள்ளிக்கிழமையை அல்லா நமக்கு ஒரு நாளாக தந்திருக்கிறார் அந்த சிறப்பு மிக்க நாள் எந்த வர்ணிக்கும் என்று சொன்னால் அல்லாவுடைய ரசூல்சல்லமாவுடைய மக்கள் இந்த நாள் அல்லாவுடைய படைப்பினங்களில் ஒரு நீதுடைய நாளாக ஒரு பெருநாளுடைய நாளாக நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நாளாக அல்லா நமக்கு அமைந்து தந்திருக்கிறார் வெள்ளிமனமாக அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் அல்லா நமக்கு என்று ஒரு விசேஷமான தொழுகையை ஜுமாவுடைய தொழுகையை அவன் இருந்திருக்கிறார் ஜுமாவுடைய பவாயிகள் நிலையை இழந்துகிறது என்னுடைய சொல்கிற பொழுது யார் ஜுமாவுடைய நாளில் இமாம் இன்பர்கள் ஏறுவதற்கு முன்னர் வருகிறார்களோ இமாம் அவர்கள் தயாருக்காக இன்பர்கள் ஏறுவதற்கு முன்னர் வருகிறார்களோ அதான் இதழையாகவே அவ்வாறு வருகிறவர்களை திருமாவளை திருத்து திருத்து காட்டியிருக்கிறார்கள் யார் முதல் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு உத்தவத்தை பவானி கொடுத்த நன்மை கிடைக்கப்பெறுகிறது யார் அதை அடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு மாட்டை பொவ்வாணி கொடுத்த நன்மை கிடைக்கப்பெறுகிறது என்று நம்ம அவருடைய ரசூல் முகமது நம்ம வருகிறவர்களிலும் நன்மையை நாடி வேகமாக முந்திய நேரத்தில் அல்லாவுடைய மசிதில் வந்து எடுத்துக்காவுடைய நியத்தோடு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைகள் ஆர்வத்துடன் வருகிற அவனை யாரு வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை பதிவு செய்யும் வருகிறார்கள் எந்த அளவுக்கு சொன்னவர்கள் எப்பொழுது கிம்பரில் இமாம் அவர்கள் ஏறி விடுகிறார்களோ அவருடைய கைகள் இருக்குகிற அந்த பட்டோலைகளை அந்த நோட்புக்குகளை அவர்கள் மூடி வைத்துவிட்டு இமாம் அவர்களுடைய முதுபாவை தெளிவெடுக்கிறார்கள் எந்த அளவுக்கு செல்லமாமரை செல்ல சுமாவுடைய நாளுக்கு இமாம் அவர்கள் நிம்மதியில் ஏறுவதற்கு முன்னர் மதிவாசலில் வருகிறவர்களுடைய சிறப்பை இதாகித்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த சம்பளம் எனக்கு எவ்வளவு நன்மை கிடைச்சிச்சு எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க எந்த பெயரும் அந்த வழக்குமாருடைய பட்டியல் இடம்பெற்றிருக்கிறதா நிச்சயம் இவர்களை நாளை மறுமையில் நாம் பார்க்க போவோம் உலகத்துல நாம் எந்தாமல எப்ப செய்தோம் எவ்வளவு செய்தோம் எந்த நேரத்தில் செய்தோம் அல்லாஹ் இதிலே நாளை மறுமையில் நாம் செய்த ஒவ்வொரு நன்மை தீமைகள் அந்த பதியப்பட்ட பட்டவரைகள் நம் கண்முன்னே அல்லாஹ் விரித்து காட்டப் போகிறான் இதை பற்றி சூரத்தில் ககுப்புல கூட நான் சொல்லியிருக்கிறான் யாரை உலகத்தில் தவறுகள் செய்கிறார்களோ யாரை உலகத்தில் பாவமான காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் சிறிய தவறை செய்திருந்தாலும் அதனையும் பலத்துமானவர் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறார்கள் நாளை மறுநாள் அவருடைய பட்டவரைகள் அவருடைய கற்புடைய இருந்து காட்டப்படுகிற பொழுது இந்த மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் இந்த மக்கள் ஆச்சரியப்படுவார்கள் கேட்பார்கள் மாணி ஹாதர் பிதா மாணி ஹாதர் பிதா இந்த பட்டவரைக்கு என்ன நேர்ந்து விட்டது லா இவ்வாதில் சதீரத்தன் ஒலா சதீரத்தன் இல்ல அஹ்சாஹா நாங்கள் நெஞ்ச சின்ன பெருசு எதையும் உண்டு வைக்காம எல்லாம் இந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மாடி ஹாதர் பிதா லா யுமாதிரு சதீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அஹ்சாஹா அல்லாஹ் சொல்றான் وَوَجَدُوا مَا عَمِلُوا حَاضِرًا உலகத்தில் என்ன அமல் செஞ்சாங்களோ அந்த அமல்கள் அது நன்மையாக இருக்கலாம் அது தீமையாக இருக்கலாம் ஒவ்வொருவரும் அதை நாளை கண்முன்னால் பார்க்கலாம் போகிறார் நாங்கள் ஒரு சின்ன சூறாவை பாடமாக இருக்கிறோம் சகோதரே சூரத்து சிரித்தா இதா வீரத்தில் அவங்க சிரித்தாரா இந்த உலகத்தினுடைய முடிவு நாளுடைய அடையாளங்களையும் அதில் அல்லா சொல்லியிருக்கிறார் அதில் மூலமா திருவார் இந்த உலகத்துல யார் ஒரு கடிதர்கள் கடிதம் கடிதம் தெரியும் ஆனா கடிதம் வாங்கி கொடுத்தா கடிதம் கல்வி என்பது நம்முடைய உணவு வகைகளில் சேர்க்கப்படுகிற ஒரு வகையான அது எவ்வளவு சிறுசாக இருக்கும் என்பதை நாம் விளக்கியவர்கள் தெரிந்தவர்கள் தெரிந்திருப்போம் அல்லா இந்த அளவு நீங்க நன்மை செய்தாலும் நான் வருகையில அந்த செய்தவர்கள் கண்ணால பார்ப்பாங்க فمن يعمل مثقال ذرة خيرا يره இதே போலதான் ومن يعمل مثقال ذرة شرا யாரும் கெட்ட ஒரு காரியத்தை அசிங்கமான ஒரு செயல்பாடு ஹராமான ஒரு செயல்பாடு இஸ்லாமிய மார்க்கம் வேண்டாம் என்று கண்டித்திருக்கிற கடுமையாக சொல்லியிருக்கிற ஒரு செயல்பாடு ஒரு பதிவரவேலும் செஞ்சாலும் அதையும் நான் மறுபடியும் பார்க்கலாம் போகிறார் நல்லவர்கள் நீங்க சொல்லும்போது ஒரு மனுஷனை பார்த்து நல்ல மனுஷன் அப்பா சரியான மனுஷன் அப்பா அல்லா நினைச்சாரு நாங்க எத்தனை நபர்களையும் சாலைகள் செல்லலாம் ஆனால் அல்லா சொல்லுகிற அந்த சாலைநீர் பட்டியலில் நானும் நீங்களும் இடம் பிடிக்க வேண்டும் அந்த சாலைநீர்கள் என்ற நல்லவர்களுடைய செயல்பாட்டையும் அந்த குரானில் சொல்லுகிற பொழுது ஒரு இசாலைகள் உணர்ந்து வருகிறார் அவர்கிட்ட எப்படி இருப்பாங்கன்னா நடவு நன்மை என்று சொல்லப்படுகிறதுல அவங்க பின்னிக்க மாட்டாங்க பின்வாங்க மாட்டாங்க வேகமாக செயல்படுவாங்க எதிரான அல்லா காரிகைகளை அல்லா வரைக்கிறார் காரிகைகளை அல்லா வரைக்கிறார் இன்றைய நாளில் சொல்லுவாருடைய மிக பிரதான நோக்கமாக நான் சொல்ல வருவது மிக முக்கியமான விஷயம் அல்லா ஜுமாவுடைய நாளை பற்றி அல்லாஹுக்கு நிலையாக அது அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பெருமை சொல்கிறார் சகோதரர்களே சும்மாவுடைய நாளில் தொழுகை மட்டும் அல்ல நோக்கம் ஜுமாவுடைய நாள்ல ஜுமாவுடைய தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் என்று மட்டுமல்ல நோக்கம் அல்ல சொல்கிறார் ஜுமாவுடைய நாளையில் தொழுகை கலைக்கப்பட்டால் அந்த தொழுகைக்கு முன்னால் அல்லாஹுவை பற்றி அல்லாவுடைய ரசூலை பற்றி இஸ்லாமிய அடிப்படைகளை பற்றி இஸ்லாமிய நல்ல செயல்பாடுகளை பற்றி அல்லாஹுவை பற்றி ஞாபகம் வருகிறது அங்கே நடைபெறுகிறது அங்கே நடைபெறுகிறது அல்லாவை பற்றி ஞானம் கொண்டப்படுகிறது எனவே தொழுகைக்காவை அழைக்கப்படுகிற நீங்க தொழுகையில மட்டும் போய் கலந்து கொள்ளாதீங்க கடைசி நேரத்துல அல்லாவை பற்றி ஞாபகம் கொண்டப்படுகிற அந்த பயானத்தையும் கலந்து கொண்டு எப்பதான் பராமரிக்க சும்மாவுடைய நாளையில மின்பர் இமாம் ஏறுவதற்கு முன்னர் யார் மத்தியிலே வந்து ஹாஜராகிறார்களோ சமூகத்தருகிறார்களோ அவர்களுக்கு தான் பொருளாதி கொடுத்த நன்மை மாடு கொடுத்த நன்மை ஒட்டகம் கொடுத்த நன்மை ஆட்டை கொடுத்த நன்மை ஒரு கோழியை கொடுத்த நன்மை இப்படி செலவாக ஆர்வப்படுத்திருக்கிறார் இருக்கலாம் வேறு எந்த ஒரு தொழுகையாக இருக்கலாம் ஜனாதாவுடைய தொழுகையாக இருக்கலாம் தொழுகை என்று வருகிற பொழுது தொழுகைக்காக வருகிற நீங்க தப்பு சுகூஃபக்கும் உடைய தப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் உடைய தப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள் தப்பு சுகூஃபக்கும் காரணம் என்னது தப்பை சரி செய்தல் என்பதற்குரிய முக்கியத்துவம் என்னது فإن تسمية الصفوف من إقامة الصلاة وفي رواية فإن تسمية الصفوف من تمام الصلاة أو كما قال عليه الصلاة والسلام தப்புகளை சரி செய்து கொள்ளுதல் என்பது தொழுகை சரியாக பரிபூர்ணமாக நிறைவேற்றப்படுகிற அந்த நன்மையை தர வந்தது நீங்க ஆரம்பத்தில் தப்பீர் பெற்றதுக்கு முன்னால் தப்புகளை சரி அதாவது ரசூல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க எந்த அளவுக்கு தொழுகையில சிறப்பாக தப்புகளை சரி செய்வாங்கடா அபூ மஸ்ஊத் அபூ மஸ்ஊத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்தகு மனாசிபனா ஃபிஸ்ஸலாத் தொழுகையில நிற்கிற பொழுது எக்காம சொல்லப்பட்ட உடனேயே நிறைய அவர்கள் அம்மா அக்பரங்கள் இருக்க மாட்டார்கள் எங்களுக்குள்ளே தம்முக்குள்ளே புகுந்து என்னுடைய மனத்தினுடன் தோல் புயல்களை தடவிவிட்டு தப்புகளை சரி செய்வார்கள் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் தப்புகளை மன அசிவரா என்னுடைய தோல் புயல்களை தடவி கொடுத்து தட்டி கொடுத்து தப்புகளை சரி செய்வார்கள் அந்த நேரத்தை சொல்லுவாங்கன்னா இத்தமும் உங்களை தப்புகளை சரியாக நடத்தி போங்க தப்புகளை முன்னும் பின்னுமாக முன்னும் பின்னமாக முறைமுறையாக நிற்க வேண்டாம் தப்புகளை நேராக சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இல்லையானால் அதனால ஏற்படுகிற சுகரிடம் முழுவதும் நீங்க சொல்லுவீங்க தப்புல சரியா இல்லட்டா உங்களோட உள்ளங்களும் சரியா அமையாது உங்கள் உள்ளங்களில் வேறுபாடு என்பது ஏற்படும் உங்கள் உள்ளங்களில் குளறுபடிகள் என்பது ஏற்படும் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாத நிலவரம் ஏற்படும் உங்களுக்குள்ளே வேறு வித்தியாசமான சூழல்கள் ஏற்படும் என்பதை தப்பினுடைய முக்கியத்துவத்திலும் கடமாவுடைய சிலர் எடுத்து காட்டியிருக்கிறார் எப்படி இருக்கும் சொன்னா சகாபாக்களை பார்த்து கேட்டாங்க நீங்க தப்புகளை சரி செய்ய மாட்டீங்களா இதே போல கமா தப்பு கூறுவதாகிவார்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் நிற்கிற பொழுது தப்புகளை எவ்வாறு சரி செய்வார்களோ அப்படி சரி செய்ய மாட்டீங்களா சகாபாக்கள் கேட்கிறாங்க கைப்பற்ற மனாதிகள் யாரும் சொல்லலாம் வணக்கமாகலும் பொங்கல் அளிக்கிறார்களா தன்னுடைய ரப்பிடத்துல அல்லாவிடத்தில் இருக்கிற பொழுது வணக்கமாகலும் பொங்கல் அளிக்கிறார்களா ஏக பொதுவாக அம்மா உன்னை என நம்பி உனக்கு முன்னால் நாம் அணிவகுத்து நிற்கிறோம் அதான் தற்கொலை இன்று நம்ம அம்மாவை பார்த்து சொல்வோம் எல்லா உலகத்தை படைத்தவர் வல்லவழித்தவர் அம்மா அம்மாவாகுபவர் நீதான் அக்பராக இருக்கிறார் உனக்கு முன்னால் இதோ அதிகமிட்டு تكبير تكبير كبر الأحلام وعطيني وجهت وجهي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين الله أكبر إن صلاتي يا الله தொழுகைக்காக நான் இருக்கிறேன் இந்த தொழுகை யாருக்கு கடைசியா முடிக்கிறோம் இல்லா இரப்பில் ஆரம்பி இந்த அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கிற அல்லாவுக்காக நான் சொல்கிறேன் ஒரு அல்லாவுடைய நான் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அழகான ஹபீஸ் செல்லமாக இருக்கிறது தன்னுடைய ரப்படத்துல தப்புல நிக்கிறத போல நீங்கள் தொழுகையில தப்புல நிற்க கூடாதா பணக்குமார்கள் கேட்கிறாங்க தைப்ப தப்புக்குள் தலாயிட்டா யாரும் கூடமா அல்லாவின் தூதரை வளர்ப்பார்கள் எப்படி கப்புலடிக்கிறார்கள் சுனல் அவங்க தப்பில் முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் தப்பில் நிற்பதற்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் தப்பில் முதல் தப்பில் இடமிருக்கிற பொழுது இரண்டாவது தப்பில் நிற்பதை இஸ்லாமிய பார்வையில் அது ஒரு ஹராம் வெறுக்கத்தக்க செயலாக அது ஒரு அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய செயலாக கணிக்கப்பட்டிருக்கிறது தப்புகளுடைய சவால்கள் அதனுடைய சிறப்பம்சங்கள் தப்புகள் ஒழுங்காக இருக்காத பொழுது அதனால் ஏற்படுகிற விவரங்கள் சம்பந்தமாக நிறைய அடித்தல் அதாவது ரசூல் தரவாக பொற்பொழிகள் மிக நிறைவாக இருக்கிறது எனவே தப்பினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளம்பரப்படுத்த தப்பினுடைய முக்கியத்துவத்தை விளம்பரம் அது இப்பதான் சொன்னாங்க முன்னால் இருக்கிறது எங்க இருந்தாலும் கூட பின்னால் இருப்பவர்களை அவர்களுடைய தோல்புரத்தை தாண்டி கொண்டு நீங்கள் முன்னால் செல்ல வேண்டாம் எந்த கருத்தை அறிவித்து பார்க்கிறோம் அவ்வாறு முன்புடன் இதற்கத்தக்க நாம் செல்லாமல் ஒரு தவறை செய்வதற்கு காரியம் தப்புகளை நிறைவு செய்தல் என்பது தப்புகளுடைய வளப்புறத்தை நிறைவு செய்தல் என்பது மிக முக்கியமான பகுதி சொன்னாங்க முதல் கப்பை பரிபூர்ணப்படுத்துங்கள் அதன் அடுத்த கப்பை ஆரம்பியுங்கள் அது பரிபூர்ணமானதுக்கு பிறகு அதற்கு அடுத்த கப்பை ஆரம்பியுங்கள் அந்த மசிதிகள்ல போனா நேரத்துடைய வரக்கூடிய மக்களும் என்ன எதிர்பார்ப்பு வராங்கண்டா விசேஷமாக ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மாவுக்கு போனா கொஞ்சம் காய கால கையில நீட்டி தூண்ல தாண்டி கொண்டு சுவத்துல தாண்டி கொண்டு கொஞ்சம் ராகத்தா தூங்கி எழுப்பலாம் இதற்கும் ஒரு கூட்டம் பண்ணிட்டு வராங்க அல்லா எதற்காக வேண்டி வளர்த்திருக்கிறாரோ அதற்கு நேர் மாற்றமான சிந்தனையில் நிலமான போய் வருகிறார்கள் விபரீதமாக ஏறுவதற்கு முன்னர் கொஞ்சம் அமர்ந்து வருகிறார்கள் ஆனா நீயத்தியங்களில் இருக்கிறது டயர்டாக இருக்கிறது வேலை செஞ்சு களைப்பாக இருக்கிறது பள்ளிக்கு போனா சும்மா சும்மாவுடைய பயார் முடிகிற வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது இருபது நிமிஷம் நிம்மதியா கொஞ்சம் தூங்கி இருப்பதா அதான் நிலையாகவே அவ்வாறு தூங்குகிறவருடைய தொழுகை அதற்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எனவே ஜுமாவுக்காக வருவது என்பது அல்லா சொல்கிறான் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் அங்கே சொல்லப்படுகிற அல்லாவை பற்றி ஞாபகமூட்டப்படுகிற அந்த பயானை சரிமறுப்பதற்கு வாருங்கள் என்று அவர்கள் தெரிவார் பார்க்க எங்கட செயல்பாட்டினுடைய விபரீதத்தினால நம்ம ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் ஜும்மாவுடைய நிபந்தனை இமாம் முகத்தின் அவர்களால் சொல்லப்படுகிற ஹரிஸ் என்னது இதா குழுத்த விமாசிபிக்க யோகங்கள் ஜுமாசி அன்பின் الإمام يأمر فقد نظرت இமாம் அவர்கள் நிம்மதி ஏறியதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற ஒரு தோழனை பார்த்து வாய் மூடி என சொன்னாலும் உன்னுடைய சும்மாவுடைய பிறந்தவருக்கு வரனை பிரயோசனத்தை நீ இறந்து விடுவாய் என்ற நபியுடைய அதி சொல்லப்படுகிறது ஆனா சும்மாவுக்கு வரக்கூடிய மக்களுடைய செயல்பாட்டினுடைய விபரீதம் இந்த அதிகத்துக்கு மேல் உருவான செயல் மத்திற்குள்ளே நடந்தது பார்க்கறதுக்கு முன்னாலே ஒரு நடந்ததால் வரக்கூடிய மக்கள் சும்மாவுடைய பயன் அங்கே அரசு ஆரம்பிக்கப்பட்டிருந்த பிறகு அவர் வைக்கப்பட்டிருக்கிறது பத்திரிகை விவாதத்தின் மூலம் வரக்கூடிய அங்க தப்புல போய் உட்கார்றதுக்கு அங்கே நிறுத்தி இங்கே நிறுத்தி இங்க உட்காராதீங்க அங்க உட்காராதீங்க என்று அவர்களை கண்காணிப்பதற்கு ஒரு நியமனம் செய்யப்படுகிறார் இந்த அடி இங்கே புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நான் வருகிறேன் எனவே பத்திரிகை நிர்வாகிகளும் உணர்வோடும் வருகிற மக்களும் உணர்வோடும் இந்த தப்புகளை கவனிக்கிற இன்னொரு பகுதியான மகளே தப்புகளை நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சொன்னது கண்ணுமாக்குடைய சொல்ல தராசு பேருக்கு இடையில வந்து நிற்கிறதுக்கு நீங்க இடம் கொடுக்கிறாதீங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க இன்னொரு ஆட்டுக்குட்டிய போல சைத்தான்கள் உங்க ரெண்டு பேருக்கு வந்தீங்க தற்கொலை இடம் இருந்தால் போங்க என்பதை மிக தெளிவாக செலவாக சொல்லியிருந்தார் விசேஷமாக இளைஞர்களுக்கு சொல்லப்பட வேண்டியதான் சும்மாவுடைய நாளையில இன்னும் அந்த ஃபுட்பால் விளையாடுற மாதிரி ரோட்ல இருக்க மக்கள் இருக்கிறான் செய்யறாங்க அவ்வாடிகள் இருந்து தொழுகிற மக்கள் இருக்கிறான் செய்யறாங்க அதான் நினைக்கிறாங்களே அவ்வாடிகள் இருந்த தொழுகிறவர்கள் மத்தியிற்கு வெளியே நின்ற தொழுபவர்கள் ரோட்ல நின்ற தொழுகிறவர்கள் பிறகு கொள்ள சகோதரே மத்தியுக்குள்ளே நின்று தொழுகிற நண்பரை அவர்கள் பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் மஸ்ஜிதில் சொல்வதற்கான நன்மை அதாவது நினைவார்களே அதை சிறந்தமாக சொன்னாங்க எந்த மனிதன் மஸ்ஜிதுக்கு நடந்து வந்து மஸ்ஜிதில் சமையலை அமர்ந்து கொள்கிறானோ அவருக்கு வழக்குமார்கள் கொண்டே இருக்கிறார்கள் வழக்குமார்கள் துவா செய்து கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதில் இருந்து தொழுகளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் காலமில்லா அவருக்கு தொழுகைக்குரிய நன்மை கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஆனால் மாதம் இப்படி அடுத்தவர்களுக்கு அவன் நோவினை கொடுக்காதிருக்கும் காலமில்லா பொதுவாக எல்லோருக்கும் சொல்லப்படுகிற வகைப்பவர்களே என்ன சேர்த்து சொல்கிறேன் எந்த மத்தியில் இருக்கிறாரோ மத்தியுடைய உள்பகுதியில் இடமிருக்க பார்த்துக் கொண்டிருப்போம் காணவில்லா பொறுமைக்குரிய நன்மையை விட்டும் அவர்கள் நிச்சயம் அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் அந்த நன்மையை இழந்தவராக மாறிவிடுகிறார்கள் ஜும்மாவுடைய நாளுக்காக வருகிற பின்னால் வருகிற மக்களுக்கு இந்த விடயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என மிகாட்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அதாவது ரசூல் சலாம் செல்லமாக செல்லம் எங்கே ஒரு கூட்டம் கிடைக்கப்படுகிறதோ நன்மையை சம்பாதித்துக் கொள்வதற்காக ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கப்படுகிறதோ அதை விட ஐந்து காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்னர் ஐந்து நிலைமைகளை நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் கிடைக்கப்பட்ட வடிவத்தால் ஆக்கிக் கொள்ளுங்கள் அதில் ஒன்றுதான் உங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மத்திற்குள்ளே தாராளமாக இடம் கிடைக்க பெறுகிற முதல்ல அந்த இடம் கிடைக்க பெறுகிற அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தாமல் ரோட்டை நாம் அடித்து பெறுகிறதுனால நிச்சயமாக நன்மைகளை விட்டும் பின்தங்கியவர்களாக நாம் ஆகிறோம் மிக தெளிவாக பெறுகிறது நன்மையான காரியங்களில் நீங்கள் வேகமாக செயல்படுங்கள் வேகமாக செயல்படுங்கள் சோழத்து வாசிகளுடைய பட்டியலில் அந்த சொல்வது பத்தாவே ஊர் அத்தாவே ஊர் உலாய்கள் துண்டியவர்கள் துண்டியவர்கள் தான் அவர்கள் தான் அண்ணாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அல்லாவுடைய மிக தெளிவாக சொல்வது தப்பை தப்ப மனிதர்கள் ஏற்படுத்த தப்பிலே அவர்கள் இடத்தை பிடித்துக் கொள்கிறார்களோ தப்பு அல்லா அவர்களை தன் ரஹ்மத்தின் பக்கம் சேர்த்துக் கொள்வதால் எத்தனையும் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகத் தெளிவாக சொல்லியிருந்தார் ஆகும் எனவே எந்த அளவுக்கு அனுபவமும் அல்லாவுடைய மதத்திரத்தை அந்த வழக்கமானுடைய துணாவை பெற்றுக் கொள்வதற்கு ஆர்வமாக வருவோமோ அந்த அளவுக்கு நாம் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வோம் அதாவது பார்க்கிறது ஒத்தாரியோ நீங்க வேகமாக வாங்க ஒத்தாரியோ நீங்க போட்டி போட்டு வாங்க எதன் பக்கம் இல்ல அல்லாவுடைய மந்திரத்தை பெறுவதின் பக்கம் ஒத்தாரியோ இல்ல மந்திரத்தின் மந்திக்கும் அல்லாவுடைய சுவர்க்கத்தை அடைவதின் பக்கம் நீங்க வேகமாக வாங்க என்று சொல்லியிருக்கிறார் அல்லாவுடைய மந்திக்கு சுவர்க்கத்துடைய பூச்சோலை இந்த மத்திய என்பதை சரித்ததை நாம் பார்க்கிறோம் வருகிறோம் என்றால் அது சுவர பயணம் சுவரத்தை நோக்கி வருகிறோம் என்பது அர்த்தம் சகோதரர் எனவே உலகத்தில் எத்துடைய விடயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறதாம் வேற காலத்துடன் சென்றடைய வேண்டும் அதை இடம் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறனாம் ஏன் அல்லாவுடைய மத்தியதுக்காக வேண்டி அழைக்கப்படுகிற பொழுது வேற காலத்துடன் வரக்கூடாது என்பதை ஒரு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாவுக்கு சிலரியாகவே எனவே இந்த விடயங்கள் நம்முடைய கவனத்தில் எடுத்துக் வேண்டும் என்பதை இதனுடைய ஜுமாவுடைய முக்கிய ஒரு கருப்பொருளாக நான் வைத்துக் கொள்கிறேன் ஒட்டரமான் நன்மையான காரியங்களுக்கு முதன் ரசூலர் அங்கே செயல்படுகிற முன் உதாரணமாக செயல்படுகிற நல்லவர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்தருவானாக அவானா அல்ஹம்துலில்லாஹ்